भारती मङ्गलं जय मङ्गलं जय महादेवि मङ्गलं ललिता देवुन् சக்கரம் கையில் தரித்த சக்கரநாதைக்கு சங்கையில்லாத அசுராளை கொன்ற சாமுண்டி தேவிக்கு துஷ்ட அசுராளை ஜெயித்த துர்கா தேவிக்கு சிஷ்டர்களான தேவரை காத்தரக்க தாம்பாளுக்கு இஷ்ட தெய்வமாம் எங்களை ரட்சிக்கும் யமஸ்வரூபிக்கு கஷ்டம் நீக்கி கருணை பொழியம் காமாட்சி தேவிக்கு அஷ்டபோக பாக்யமளிக்க நிற்கும் ஆதிசக்திக்கு துஷ்டபண்டாசுரனை வதைத்த ஸ்ரீலலிதைக்கு சகல தேவஸ்வரூபியான சக்தி கௌரிக்கு அகில லோகத்தை பரிபாலித்திடும் அம்பாதேவிக்கு வாழ்க தேவி நாமம் வாழ்க மறைகள் வாழ்கவே வாழ்க மானிட பக்தர் வாழ்க ஆவினம் வளமையாகவே பக்தருக்கருள் பொழியும் ஸ்ரீ பரதேவி வாழ்கவே அத்தியந்த பக்தியுடனே படிக்கும் அன்பர் வாழ்கவே அத்தியந்த பக்தியுடனே படிக்கும் அன்பர் வாழ்கவே அத்தியந்த பக்தி பக்தியுடனே படிக்கும் அன்பர் வாழ்கவே ஓம் சுபம் ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து